சுந்தர மகிஷத்துடன் சுத்தி கொண்டிருந்த மகிஷை தனது அசுரகலம் தேவர்களால் நசித்து போவதை கேள்விப்பட்டு தேவலோகத்தை தாக்கினாள் தேவர்கள் மணிகண்டனை சரணடைந்தனர் மணிகண்டன் மகிழ்ச்சியை அழிக்க முடிவெடுத்து அவளுடன் போர் புரிந்தார் மலையென விழுந்தாள் மகிழ்ச்சி மணிகண்டன் அவள் மீது நின்று நடனமாடினார் கண்ணன் புரிந்தது காளிங்க நர்தனம் சபரிமலை மன்னன் புரிந்தது மகிழ்ச்சி நர்தனம் மகிழ்ச்சியின் உயிர் பிரிந்ததும் அந்த பூத உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றினாள் புலிகளுடன் மணிகண்டன் பந்தள நாட்டை அடைந்தான் மக்கள் பயந்தனர் பந்தளராஜன் வியந்தான் அப்போது அகத்திய முனிவர் அங்கே வந்து மணிகண்டனின் அவதாரத்தை பற்றி சொல்ல மந்திரியும் மகாராணியும் மணிகண்டனின் காலில் விழுந்து வணங்கினர்